श्रीशैलसदयापात्रम् देवत्यायुगान्नवयेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मणिलक्ष्मीनाथसमारम्भाम् स्वराचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् जयत्पुरुक्मव्यामोदश्रीरायणाय मेने रामानुजचरणम् प्रपद्ये मातापिताय पुदेस्त्रया बोधे சோர் வெளிவத்தார் நரகால் சொன்னாக காலம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு துண்டோள் மணிபண்ணா உந்தேவடி சம்பிதரிக்காப்பேயோடும் பெருவெண்ணே ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வாழ்கின்ற வல்லாண்டு வடிவால் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோடி நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உஞ்சபடி செவ்விதிருக்காயிரம் பல்லாண்டு கல்யாணமோ நாராயணாய பார்வணமுடை பத்தருள்ளே வந்து வல்லாண்டு கோருமினே குலத்துக்கு அதிபதியாய ഇണ്ടോ കുളത്തെ എടുത്ത് കളയുന്ന ഇരുടേ തണ്ടനായി വന്നതായിരണാമം ചൊല്ലേ പണ്ടൈ കുളത്തൈതമെന്ന് പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ടിൽ തന്തതന്തൈ തന്തതം മൂത്തപ്പൻ ഏഴ്പടിയായി തുടങ്ങി വന്ന് വഴി വഴിയാക്കിയവനെ പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ടെന്ന് പാടുകയാണ് തികഴ്തരച്ചക്കരത്തേൻ கோயில் புரியாலே உத்துந்து நன்னு குடி குடியாக்கே நல்லதார் வரும் நீதோ மத்தானி சேவகமே கையடை காயங்களத்துக்கு போரடு காதுக்கு குண்டலம் பையுடனாகப் பகைகுடியாருக்கு பல்லாண்டு கலைந்தரன் மீது அவாடி உடுத்து கலத்ததுண்டு துடுத்து துழாய் மலர் சூடி வேண்டுரைப்பார் நம நாராயணாய வெண்ணே திருவழி நாடென்ன திருவழினாடென்ன கோர் என்ன மனநிலையம் புரணம் அவரணம் പരിഹീലാനേ പഴയത്താലും വായാലും പേരത്താലും എല്ലാ ജലത്താലും പേരും വായ്പാലം വണങ്ങി ஆயிரம் உயர்வரவியர்நளவுடைய பஞ்சமணவன் உயர்நளவுடைய பஞ்சமணவன் அயர்வரமதினளமருளி நஞ்சமணவன் மனனுணர்வு வெயிலன் புரியுணர்வு வெயிலம் உடையனதனபரியவன் நளினடை விசம்பனை உரிவினான் பறந்தார் அந்நலனுடைய ஒருவனை நடிகினம் நான் வலுவலு வலுவலு வள் காமவரை வருவரது பதிபதிபதி வளர்ந்தேங்கவை ஆமவையாயவையாய் மத மத அறிவரி பகவகை அவரவர் இறையவர் எனபடியடையவர் அவரவர் குரவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையணிந்தனர் இருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர் நின்னலை இருந்திலர் கிடந்திலர் தெரிந்தவர் வினவரியவர் என்னவாரியல் படர்படு முழுவதுமாய பயபெய்துடன் உயிரண கலந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதையை வெண்முதல் முழுவதும் பரன் முதலாயவை முழுதுண்ட பரபரமோ தமலர்க்கும் அருவியன்று அரணயனா உலகை தமைத்துடன் வளருவம் இவ்வுருவுகள் உலனணி வளருவம் இவ்வுருவுகள் உணமே உடனிரு தகமையோடொழிவிலன் பரந்தரம் பரந்துலன் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரணை நிலவு உமிசை பரணவேள் திரள் பொலி அழிபறையாய் நிலநிலையாயிரத்திமபத்தம் பெருவளை நீர் நிலவு உமிசை பரணவை திரைவொளி அலிபரையாய் பரணரிமேல் குருவோ தலகோபன் நிறையாயிரத்தே இவபத்தம் வேலே விடுமின் முத்தமே விடு செய்தே வேடுடையானிடை வீடு செய்மினே முத்தமே விடு செய்மினே மல்லியதாடே இரவொன்னமென்னே வேர்குழல் மாய மென்வேர்க்கே அதன்னே உள்ளது நல்லவாவளே காப்பொண்டு எத்திர முறையிலோடு நிலவரம் பலபல பிறப்பாய் ஒளிவரும் முதலிடம் முதலுலகே அடிலகேடாம் முழுவதுமையார் வர உயர்ந்து அமையோட முதல்கள் அறிவுடைபடும் யாவையும் யாவரும் தானால் அவர்கள் ஆன்லைன் மாயை அறிபவர் யாரும் பெருமாள் யாருமோ அறிவழிய பெருமாளாயிரம் பரபரவுடையம் பெருமாள் உணர் ஓர் குரவில் மனநகமணமரடி அழகல்லால் நலங்கடல் வணங்கி மாலுமால் இழக்கிலும் மணக்கணுமால் மதுமலன் குருபெருமரித்தவனிடம் பல தும்பி தளத்து எழுதுத அமர்புரை வணங்குரு அமர்ஜோயாயிரத்தை அவத்திலே அவத்திரம் வல்லார் அமர்வோடு உயர்வில் நெல்லை அருவல்லம் பிறவி அஞ்சலிய மரணாராயளியத்தாய் நீ அஞ்சலிய சேபலிமாயாவாய் சன்னக்கால் வஞ்சிலையில் அவன் வைக்கையில் வைப்பொன்னால் என் செய்யும் மரணாராயளியத்தாய் நீ அஞ்சலிய சேபலிமாயாவா வெண்ணிலை கென்விடதோதாய் சன்னக்கால் வஞ்ச திரையிலவன் வைக்கேல் வைப்புண்டாலும் முஞ்சைய பெருமானார் முயலாதே நகல்வதோனால் படமழக்கு மின்னடைய மாலாதோ உரத்தி மயங்குமாறு மயங்கு நன்னீளமகள் நல்கிறோம் நல்கிறோம் துளைக்கும் புலிலேலும் வினையேற்க அருளாளி புட்கடவே அவர் மீது உருளாவே அம்மாளை கண்ட காலில் சொல்லு அருளாளி வரைவண்டே யாம் என் பிழைத்தோப்பது வழிபாடு ஏர் என்ன என்பதையே நினைத்திருள் என் என் யான் வளர்த்தனையாய் நடுமாறாக்கின் போதாய் நோய் எனது நுபலன் நுபலாதே தளர்ந்தேன் நான் இனி உனது நாரணந்தன் செய்வதோ ஓடாடு முதலாய் கடலாளி நீர் தோத்தி அதனுள்ளே கடலாளி அம்மானை கண்ட காலி சொல்லி பெருமான் கண்ணனை பலவுரையால் பெறலாகும் பெருமான் கண்ணனை குழந்தவன் சாந்தம் புகழோடு பொருட்கும் வித்தாய் முதலில் சிலையாமே மனஞ்சே ஞானத்துன் பெருமை மாசோ திசைகளெல்லாம் திருவடியால் தாயோ எல்லா வெவ்வேல் கந்தாயோ நானோர் முதலாய மாணவர் வளரும் மாமாயன் வைகுந்தன் பெருமானே நோக்கி மடவாளி மாறி குண்டாய் மாதவா மனதேராயர் குலமுதலே மாமாயனே மாதவாய் ஸ்ரீதரா அடியேன் மனிதர்காகும் சிறுவண்டாவண்டம் மண்கரையானையோன் மறந்தோம் பேரியா குலகுலவியார் விடப்பால முதா முதுகை விட்டமாயன் தலைவன் மலரால் மைந்தனை உயிர் தொண்டாயன் அம்மாள் எல்லம்மாள் அம்மா மூர்த்தியை தாய் மகயப்பத்தரித்து தீர்ந்திருந்தால் மனம் வைக்க திருத்தி சுடராகி அகலம் கேள் மேலிருந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவத்தின் உயிரான் பெருமானே மாவாயதே என்ன பவழ்போராஜான் முதல்வரே அதுவே ஆடவன் பாடல் ஆடுமணங்க வணங்கி வழிபடும் விளக்கம் குணங்கள் கொள்கை ராம விரும்பே உள்கலந்தால் கோரம் நிமிழ்தரணில் கடலான் போர்கள் தலையில் நாள் கடலை கழிவு തൊഴുതും അവനെ തൊഴിലാൽ വൽവിനമാൽ വെട്ടി അഴിവെണ്ണയായ ാൽ പിറവല്ലാൽ പിറവല്ലാൽ படையந்தரனை மரவே என்னை மனத்து வைப்பாய் ஆடை படையந்தரனை மரவே என்னை மனத்து வைப்பாய் மருந்தாமடிகளே ஐமனை துப்பாம் புலனைந்து மாயப்பிராணியின் மாணிக்க பரகே பரகே என் மாயர் பிறவே மயர் குழந்தை என் இறைவனை என் சொல்லியான் விடுவே என்னால் வந்து பிறவாத்தியர் கண்ணனால் பிறவே செய்து விளக்கம் பிறந்தவன் பின்னம்பிராய் மழத்துடாய் வேந்தமரியமாயவன் பெண்ணமிரானே பெண்ணையான் தானொட்டு என்னுயரில் கலந்து இயல்வானொட்டு மோயினி என்னை முன்னைய மலர் முழு முதலாரே முழு முதலாயியமாதியே அமரக்கமலேந்த ஆயர் குழந்தை மாத்துளாவி அண்ணாவே அமர தருவித்தே புகழமணியின் ஒரு வல்லவன் புகழ் பாடி இறப்பே இரவிலும் பகலும் இரவும் மறைந்து ஆயிரத்தை பத்து உடைந்த நோய்களை ஓடுவிக்கும் துளாய் முடிதானே அடைந்ததன் குருகோத்திரகோதரத்துறை ஆயிரத்தி பத்து உடைந்த நாய்களை ஓடுவேன் ஓடும் புள்ளேரி சுரந்தன் துழாயில்லவை ஆடுமம்மா ஓடும் புள்ளேரி சுரந்தன் துழாயில்லவை ஆடுமம்மா அம்மாடாய் பின்னும் எம்மான் மன்னோர் விண்ணோர் வெங்கடா வெண்ணோர் கடாவரண்யம் மன்னோர் விண்ணோர் வெங்கடா வெண்ணோர் என்னிடத்தில் உற்பமின்றி கல்பன்மைகளை மண்ணை கையளம் உண்டானே உண்டானே நாராயண மீனோரே நாராயண சக்கர மங்கையில் கொண்டாராயணங்கள் மகன் வேதம் போல்கிறார் வேத சுவையங்கரவெண்மனாளன் என்னுடைய சூழலும் தன்னுள்ளே ஆகி மாத்திர கண்ணவிரான் என்ன செம்மேடி பண்ண செந்தாவை சொல்லுவன் நேரம் பூமகளால் தனி கேழ்வன் ஒரு கதையை சுவைதந்தே தொழிவுடன் திருமலை மன்மகளாயர் மரபகள் கடல்மலைமாய பெருமான் கண்ணனன் நோக்கலையானோடயனவிந்திரனும் முதலாக ஒக்கவந்தோரியன் மாயனன் மற்றும் காலிமம் தீபனந்தானே காலிமதியவனேயனடியனவர்க்கும் சிந்தைக்கும் கோசரமல்லன் தூயன் துயர் கண்மயக்கன் என்னுடைய தோழினையோடும் சுடர்முடி மேலும் தாயிடமேடம் உணர்ந்து கண்ணந்துடாய் உடையம்மானிலாதான் கிளரும் சுடரொளி மூத்தே நாவினர் ஒன்று மகளான் என்னுடைய நாவின் நாவினர் ஞானக்கலைகளுக்கெல்லாம் ஆவியுமாக்கையுந்தானே அழிப்போடு அழிப்போடும் ஒருமலையாய் சங்கேந்தும் காவிலன் மேனி கமலக்கண்ணன் கண்ணின் மணவங்கன் கொணாலே மணங்களாய் விழிக்கும் ஐம்புலவரவன்னை கண்ணுதலால் இடந்தோத்தே அமல தெய்வத்தோடு உலகமாக்கிய நெற்றியுள்ள கத்தத்துடாய் முடிக்கோல கண்ணபிரானை அணைந்தானும் நான் முகனும் இந்திரனும் மத்தய இச்சையில் நிச்சலம் வெள்ளப்பன் கடல் செல்லும் இச்சையில் பார்வத்தெம்பிரார்க்கு நித்தரம் விண்ணப்பம் செய்யா நீர்கடல் செல்லி பெருமானே குரலாகி நிமிர்ந்தார் அக்கருமானே கமென் கண்ணுளதாருமானேங்கத்துரு பெருமானே குரலாகி நிமிர்ந்தார் அக்கருமானே கமென் வந்திருவானை உலகேடுமால் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனில் மேல்மத்தோகையும் தாருடாயுமாய உலகினில் வாயுமீசன் மணிவன் நடந்த சிந்தையில் வைப்பன் சொல்லுவன் மாணவர் வைத்து சொல்லும் செல்வனையே சொல் கேட்கலாம் மல்கங்கண்மணி நாடுவன் மாயமிடவே மரம் அச்சம்பொனே திருமோர் ஆதியன் சோதியை எம் தம்பிரானை சொல்லி மன்னினான் தன்னை மரப்பனோ இணையானின் மணியை தனிவிழல் கற்பரே கல்வி வாயிலானவர் கண்ணனை கொன்னவேரணியே என் குரு ஆயிரத்தொழிவத்துடன் தனிவிழல் கற்பரே கல்வி வாயுமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு श्रीमन् श्रीरङ्गश्रियवनवत्रवामनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियवनवत्रवामनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्दे नगरजन्मने प्रसादरक्तपरमप्राप्यैकर्यधारिणे श्रीशैलेश्वरयापात्रं देवत्यादिगुणार्णवम् यथेन्द्रप्रबलं वन्दे रम्यजामादरं मुने வாழ்வாய் முழைப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறந்தருவாய் முழைப்பொருளை மாநிலத்தோ தேரம்படி உழைக்கும் சேதாமுறை தாரினை வாழிய தேரவாழி திருநாபி வாழிய வாழிய சுந்தர வாழிய கையமேந்திய முக்கோலம் வாழிய கருணவங்கிய கண்ணினை வாழிய புயலாத முந்தி வாழ்த்தி வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ வாழ கடல் மண்ணுலகம் வாழ நமரணோ